இப்போ நம்மளால வகுப்பில் உட்கார முடிஞ்சதுன்னா எனக்கு சின்ன வயசில் ஏதோ சொல்லி கொடுத்தாரு அதனால தான் ஒரு இடத்துல சரி இது உயர்ந்ததுன்னு நம்மளால மனசால் பார்க்க முடியுது அப்புறம் எடுக்க முடியுது அதனால உதவியில் பெரிய உதவி அதாவது பிரபத்தியத்தே இது வந்து நெருகத்தியாக சரணடைய வேண்டும் அப்படி அது கோவில்லையோ வீட்டில் இருக்கிற சுவாமி படத்துக்கிட்டேயோ பண்ணுற நமஸ்காரம் அதுக்கப்புறம் எங்கன்னா பெற்றோர்கள்ட்ட ஒரு மாதிரி நமஸ்காரம் பண்ண தெரியும் குழந்தை பருவத்தில் வளர்ந்த பிறகு வந்து கருத்து வேறுபாடு வரும் இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கணும் இப்போ சுவாமி கிட்ட நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஏன் கருத்து வேறுபாடு வராதுங்க நான் வந்து என் சக்திக்கு கூட வச்சாலும் குளிச்சிக்க மாட்டார் குறைச்சி வச்சாலும் குளிச்சிக்க மாட்டார் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாலும் குளிச்சிக்க மாட்டார் குளிக்காமல் சாமி கும்பிட்டாலும் குளிச்சிக்க மாட்டார் ஆனாலும் குளிக்காமல் சாமி கும்பிட்றது குளிக்காமல் போய் அவர் படத்தை தொடர்றதில்லை அவர் கோச்சிக்க மாட்டாருங்கிறப்ப கூட நான் வந்து தப்பு பண்ணாலும் அவர் கோச்சிக்க போகிறதில்ல ஆனாலும் நான் வந்து தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது மனசு வந்து ஒரு இதாகிட்டு அங்கேயே பழகிட்டு ஆமாம் இதே தான் வந்து பெற்றோர்கள்ட்ட வரணும் ஆனால் பெற்றோர்கள்ட்ட வர கொண்டு வர முடியாது நீங்கள் நேரடியாக அங்கே கொண்டு வந்துட்டு தான் இங்கே கொண்டு வர முடியும் நான் சரியாக இருக்கணுங்கிற உணர்ச்சியை சுவாமிகிட்ட கொண்டு வரது ஈஸி ஏன்னா அவர் சண்டை போட மாட்டார் அட்லீஸ்ட் அந்த இடத்துல இருக்குது அப்புறம் அதே மாதிரி பெற்றோர்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணுறது கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா இது அடுத்த இது ஜெயிக்கிறதுக்குள்ள டூல் குழந்தை பருவத்தில் சொல்லி கொடுத்துறது ஈஸி வளர வளர சொல்லி கொடுக்குறது கஷ்டமாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கஷ்டம் ஆகுதுனாலே என்ன அர்த்தம்னா அது வந்து அந்த ஆணவம் அதிகமாகிட்டு இருந்தார் அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் அந்த ஆணவம் அதிகமாகும் அப்போது அதிகம் ஆனால் குழந்தை பருவத்திலே கற்றுக் கொடுத்துட்டோம்னாலும் பெற்றோருக்கும் இவனுக்கும் பிரச்சனை வராதுன்னா வரும் இந்த இடத்துல என்னத்தை சொல்லி கொடுக்கணும்னா அவன் என்னத்தை புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுப்பான் அவனா புரிஞ்சுப்பான் அல்லைன்னா சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருக்கும் பெரிய கஷ்டமாக இருக்காது பெற்றோர் எனக்கு மதிக்கத்தக்கவர் எனக்கு அது வேற கணக்கு சார் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு இடத்துல ஒத்து போகிறதில்ல அது வேற கணக்கு சார் இது ஒத்து போகிறதுல ஒரு இடத்துல எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில சிக்கல் இருக்கிறதுனால செட்டில் பண்ண முடியலங்கிறதுனால அவருக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த நிலைமையில் இருக்கேங்கிறதையும் அல்லது அவர் அதுக்கு தகுதி உள்ளவர்களையும் மாற்றி வைக்க முடியாது அது வேறு அவருக்கு ஒரு கருத்து இருக்குது எனக்கு ஒரு கருத்து இருக்குது என்ன பண்ணுறது அவருக்கு ஒரு கண்ணோட்டம் எனக்கு கண்ணோட்டம் அது சரி இருக்கட்டும் என்று செட்டில் பண்ண முடியும் அதுதான் சரணடைதல்கள் இதை சொல்ல முடியலன்னா நமஸ்காரம் பண்ணாலும் சரணம் ஆகலை ஆனால் நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது ஒரு துவக்கம் இப்போ நமஸ்காரமே பண்ணுற பழக்கம் இல்லாமல் இப்படிலாம் செட்டில் பண்ணுறவங்க இருக்காங்களே இல்லை நான் இருக்கேன் அப்படின்னா அது ஒரு கிஃப்ட்டு ஆனால் ஃபிசிக்கலாகவும் பண்ண முடியுதுங்கிறது அதை சப்போர்ட் பண்ணுது ஃபிசிக்கலாக நம்மளையும் பண்ண முடியும் பொழுது அது என்னென்னா வேறு எங்கேயோ ஒரு டைட்னஸ் இருக்குது அந்த டைட்னஸ் அது என்ன பண்ணுவோம்னா பிரேக் பண்ணி கொடுக்கும் அது ஒரு ஹெல்ப் பண்ணும் இதான் முதிரைகள்ங்கிறது எப்பயுமே முதிரைக்கு ஒரு பவர் முதிரைன்னா என்னென்னா எக்ஸ்பிரஷன் உடலுக்கும் மனசுக்கும் ஒரு லிங்க் இருக்கு ஒரு லிங்க் ஒரு உடல் வந்து மனசை சப்போர்ட் பண்ணுறது மனசு உடலை சப்போர்ட் மனசில் மாற்றம் வர வர உடல் நடவடிக்கைகள் மாறுகிறது பார்க்கணும் பேச்சுக்களோ செயல் செய்கிற விதமோ பதட்டங்களோ அதெல்லாம் மாறுறது பார்க்கணும் அதே போல் உடலில் மாற்றம் வந்தாலும் மனசில் மாற்றம் வரும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்கு அப்படி அப்படி எங்கேயாவது ஒரு இடங்கள்ல நமக்கு மனசுல செய்யறது கஷ்டமா இருக்குன்னா அந்த இடத்துல உடல் எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸ்பிரஷன்னா உடல் செயல்பாடுகள் வந்து அதை மாற்றி கொடுக்கறத பார்க்கணும் அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணுறது அதனால பிரபத்தியந்தேங்கிறது எல்லா விதத்திலையும் காயேன வாச்சா மனசா உடலாலும் பேச்சாலும் மனசாலும் யார் சம சரணடைகிறானோ அப்படின்ட்டு எல்லா செயல்களுமே பொதுவாக மூன்று நாளும் தான் நம்ம பண்பாட்டில் சொல்லப்படுறது உடலாலும் ஒருவன் சரணடைய வேண்டும் பேச்சாலும் சரணடைய வேண்டும் பேச்சாலும்னா என்ன பேசுவது இறைவன் நின்று சம்பந்தப்படுத்தியே பேச வேண்டும் கேட்பதும் காதுகளால் கேட்பதும் சேர்த்து பேச்சுதான் பேச்சுனா நம்ம பேசுறது மட்டும் நின்று சொல்லி கேட்கிறதும் இறைவன் சம்பந்தப்பட்டு இது இறைவனால் என்று சொல்லப்படக்கூடிய பேச்சுக்களையே கேட்க வேண்டும் அதுக்கு புறம்போன பேச்சுக்களை இதுக்கு இறைவனுக்கு என்ன சார் சம்பந்தம் சும்மா ஏமாந்து போவாத என்ற பேச்சுக்களை தவிர்ப்பதே நல்லது இப்படி பேச்சினாலும் இறைவனுடன் செட்டில் செய்வது மூன்றாவது மனதாலும் செட்டில் செய்வது இறைவன் இறைவன் என்று எல்லாவற்றுக்கும் காரணம் இறைவன் தான் என்று இப்படி மூன்று நாளும் செட்டில் செய்கிறது இல்லை இது இவர்தான் பிரபத்தியத்தே இவர்தான் சரணடைகிறார்கள் அல்லது சரண் அடைதல் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் சரணடைதல் சாதாரண மக்கள் என்ன நினைச்சுப்பாங்கன்னா நமஸ்காரம் பண்றது அப்படின்னு நினைச்சுப்பாங்க அல்லது இன்னும் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன நினைச்சுப்பாங்கன்னா இன்னும் நல்ல பக்தர்கள்லாம் இருக்காங்க பார்க்குறோம் நம்ம என்னன்னா அப்பா நீ தான்ப்பா அப்படின்ட்டு நீ தான் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா எனக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்து எல்லாத்துலேயும் நான் மோட்சம் அடையிறதுக்கு நீ தான் கத்தி நான் நல்லா இருக்கணும் நீ தான் பார்த்துக்கணும் எனக்கு எந்த கஷ்டம்னாலும் நீ தான் பார்த்துக்கணும் நீ தான் கத்தி அப்படின்னு கோவில்லையோ பிரார்த்தனை சமயத்திலையோ சொல்ல முடியும் அதுவும் ஒரு அந்த நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறத விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிருக்காரு அது உண்மைதான் ஆனால் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் எல்லாம் ஈஸ்வரன் செட்டில் பண்ண தெரியாது கோவிலில் போய் பார்க்க வேண்டும் பொழுது நீ என்ன பார்த்துக்கணும் நீ என்ன பார்த்துக்கணும் நீ என்ன பார்த்துக்கணும் நீ என்ன நீ தான் கத்தி நீ தான் கத்தி எனக்கு வாழ்க்கையில் வேற ஒன்றும் வேண்டாம் ஆனால் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா தொழிலுக்கு வந்தாச்சுன்னா இறைவனெல்லாம் மறந்துடுவார் இவர் செட்டில் பண்ண மாட்டார் எல்லாரும் இருக்கலாம் எடுக்கிற முடிவுகள்லாம் சரியா இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல இறைவன் செட்டில் பண்ணணும்னு தெரியாது எப்படி பண்றதுன்னு தெரியாது இதெல்லாம் நான் தான் காரணம் நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் இதை தீர்க்கணும் வேற வழி இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு தன் தலையிலேயே சுமந்துட்டு இருப்பார் இறைவன் எல்லாம் அதையும் செட்டில் பண்ணணும் அதுதான் நம்ம வகுப்புகள்லாம் ஹெல்ப் பண்ணிடுறோம் அதையும் கூட இறைவன் வெற்றிகளும் இறைவனால் புரிதலும் இறைவனால் நான் எடுத்த சரியான முடிவுகளும் இறைவனால் நான் எடுத்த தவறான முடிவுகளும் இறைவனால் அப்படின்னு எல்லா இடத்துலையும் எல்லா கோணங்கள்லையும் இறைவன் சுற்றி செட்டில் பண்ணுறது இருக்கு அதுதான் இந்த பிரபதனம் சரணாகதி சரணடைதல் முழுமையான சரணடைதல் அதே போல மற்றவர்களுடையும் என்னுடைய நிறைகள் குறைகள் சரியான முடிவுகள் தவறான முடிவுகள்லாம் இறைவன் சொல்லிட்டு மற்றவர்களுடைய நிறைகள் குறைகள் மற்றவர்களுடைய சரியான முடிவுகள் தவறான முடிவுகள்லாம் என்னால் இன்னும் வந்து செட்டில் பண்ண முடியலன்னா இன்னும் கொஞ்சம் வேண்டி இருக்கு இன்னும் கொஞ்சம் பழக வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிட்டு போக முடியும் தினசரி தோற்கிறது தப்பே இது ஒன்று புரியும் இந்த இடத்துல நம்ம ஆனால் ஒரு ஒரு தடவையும் தோற்காமல் இருக்கிற முயற்சி பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லிடுறேன் அதாவது மற்றவருடைய தவறான முடிவுகள் என்னை பாதிச்சுது இப்போ நேற்று வரைக்கும் அவங்க செஞ்ச தவறுகளால் நான் பாதிக்கப்பட்டேன் இன்னைக்கு நாளைக்கு நான் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா தப்பு இருக்கு அவங்க அவங்க என்னை தொல்லை பண்ணாமல் இருக்கிற மாதிரி நான் வாழணும்னு நினைச்சா அல்லது அவர்களுடைய தவறான முடிவுகள் என்னுடைய வாழ்க்கையை நசுக்காமல் தொல்லை செய்யாமல் இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும்னு நினைச்சா தப்பா தப்பு இல்லையா அப்போ நான் என்ன செய்யணும் ஈஸ்வர பாவனையுடன் அப்படி நீ பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யும் உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் எதெல்லாம் செய்யணும்னு தோணுதோ அதை செய்வி அதே ஈஸ்வர பவனியுடன் செய் சம்பந்தப்பட்டவர்களும் ஈஸ்வரா நீ அதை எடுத்து செய்யும் செய்யும் நீயாக இருப்பதும் ஈஸ்வரா ஆனால் இந்த இடத்தில் எனக்கு இதை செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது ஏனென்றால் அந்த சிரமத்தை என்னால் தாங்க முடியாது என்னால் தாங்க முடியவில்லை அதற்காக நான் என்னை தற்காக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமோ செய் அதனால் வரக்கூடிய எதாக இருந்தாலும் நான் ஈஸ்வர பிரசாதத்துடன் ஏற்க பார்க்க போகிறேன் இதுதான் என்னுடைய சங்கல்பம்ட்டு செய்யாமல் இதே மாதிரி தான் தனக்கும் நேற்று வரை என்னுடைய செயல்கள் இப்படி சிரமத்தை கொடுத்துட்டு இருந்திருக்கு எனக்கும் மற்றவர்களுக்கும் இனிமேல் நான் வந்து அப்படி இல்லாமல் இருக்க பார்க்க போகிறேன் பழக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறது ஆனால் நாளைக்கு அந்த நபர் என்னுடைய முயற்சியினால் என்னால் ஜெயிக்க முடியவில்லை அந்த நபர்கள் என்னை திரும்ப தொல்லை பண்ணாங்க என்னுடைய முயற்சிகள் தோல்வி அடைஞ்சு போயிடுச்சு இப்ப நான் என்ன பண்ணுறது தப்பு இல்லை தப்பே கிடையாது இன்னைக்கு முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணி என்னால ஜெயிக்கவே முடியலையே தப்பே கிடையாது ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது நீ முயற்சி பண்ணணும்னு விழிப்புணர்வோட இருக்கே இல்லையா அதெல்லாம் விழிப்புணர்வு தான் இருக்கேன் டெய்லி நான் முயற்சி பண்றேன் அதை தான் ஜெயிக்கணும் அதுதான் வெற்றி இந்த இடத்துக்கு வந்தாலே வெற்றி மீதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு அதுக்கப்புறம் நம்ம நம்ம வந்து கவலைப்படுறது இதே தான் தனக்கும் நான் என்கிட்ட இருக்கக்கூடிய பல விஷயத்தை மாற்றணும் மாற்றணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒருத்தரையும் நான் திரும்ப திரும்ப ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன் தப்பே கிடையாது இல்ல நேற்று நீங்க சொன்னீங்க திரும்ப இன்னைக்கு என்னாலும் மாற முடியாமல் போயிடுச்சு இப்பதான் பாருங்க ஒரு இடத்துல தப்பான முடிவு எடுத்துட்டு விட்டேன் தப்பே கிடையாது திரும்ப எப்படி சரியான முடிவு எடுக்கிறதுன்னு பார்க்கணும் இவ்வளவுதான் வெற்றிங்கிறது இதுதான் வெற்றிங்கிறது ரிசல்ட் வெற்றியா இருக்கணும்னு அவசியமே கிடையாது முயற்சி வெற்றி அடைஞ்ச ரிசல்ட் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அது அவரு அவருக்கு அறிவு இருந்தா அவர் சரியா பண்ணுவார் முயற்சி முயற்சி நீ சரியாக செஞ்சு ரிசல்ட் தப்பாக போச்சுன்னா கவலையப்படாத ரெண்டு திட்டு திட்டாங்க அது சரியா எனக்கு அந்த லூஸு எந்த லூஸு ஸோ கால்டு கடவுள் பிரம்ம நம்ம கடவுள் லூஸு தான் அவருக்கு அறிவே கிடையாது என்ன சரியாக புரிஞ்சுக்கிறதே இல்லை சரியா சரியாக தான் செய்ய அவர் தப்பாக கொடுத்துருக்காரு பரவாயில்ல அவர் ரெண்டு திட்டு திட்டிட்டு போ ஆனால் திரும்ப அவரையே சரணடை அவ்வளோ இதுதான் சரணடைகள் காயினும் வச்சா மனசா அதனால் இதுக்கு சரியான வார்த்தை போனால் செட்டில் செய்தல் இறைவன் என்று செட்டில் செய்தல் அது தமிழுக்கு என்ன வார்த்தை சொல்கிறது எனக்கு சரியாக பிடிபடுறதே இல்லை நானும் தெரிஞ்சு இப்போ சரணாகதின்னு சொல்லுவாங்க அதுதான் சரணாகத்திங்கிறதும் சமஸ்கிருதம் சமஸ்கிருத வார்த்தை ஆனால் அந்த வார்த்தையை தான் வந்து தமிழில் அதை தான் நம்ம தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கோம் சரணாகத்தின்னா இப்படி அப்படின்னு ஒப்படைத்தலாங்க ஒப்படைத்தல்ங்கிறதும் ஒன்று ஒப்படைத்தல்ங்கிறதுக்கும் அர்த்தம் வேறு மாதிரி தான் பயன்படுத்தி சில சமஸ்கிருத வார்த்தையாக இருக்கட்டும் தமிழ் வார்த்தையாக இருக்கட்டும் அந்த வார்த்தை நிறைய பொருள்படும் பட் அந்த வார்த்தையை நாம் எப்படி பார்க்குறத பொறுத்து இருக்கிறோம் ஆமாம் ஒப்படைக்கும் வந்து நம்ம போய் கோயில் பக்கத்தில் கோயிலே உட்காந்துக்கிட்டு அப்பா சாமின்னு சொல்கிறது கிடையாது எப்போதும் நம்ம காரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் ஆனால் எந்த ஒரு செயல் செய்யும்போது எல்லாம் நீ தான் செய்ய நான் தான் செய்யல அப்படிங்கிற மாதிரி மனநிலையோடு நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக செஞ்சோம்னா ஒரு ஒரு மன பாரம் சொல்லுவாங்க அது மட்டும் இருக்காது இது நான் செஞ்சேன் அப்படின்னா நான் எதிர்ப்பு எதிர்பார்ப்பேன் செய்யவே வேலை முடிஞ்சு பரசு வரட்டும் அப்படி எதிர்பார்க்கறது வந்து சரணாகி அது கொஞ்சம் கஷ்டம் தான் வார்த்தை தமிழில் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது நல்ல கூட கரெக்ட் தான் ஆனால் அது வேற வேற வேற பொருளை பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால அது நம்மளால இந்த இடத்துல இந்த செட்டில் செய்யறதுங்கிறது செட்டில் செய்யறதுன்னு சொல்லும்போது நடைமுறையில் ஒன்று ஒன்றுலையுமே அக்கௌண்ட் செட்டில் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக புரிஞ்சுட்டு நம்ம மீதி வார்த்தைகள்லாம் வேற வேற பொருள் நம்ம புழக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம மைண்டில் உடனே அதுதான் வரும் அதனால இந்த வார்த்தையில் இருக்கும்போது ஜாக்கிரதையாக இது வரைக்கும் சரண் சரண் சரண் சரணையை தான் ஒரு ஒரு இடத்துலையுமே நடைமுறை வாழ்க்கையிலேயே சரணடையணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டா செட்டில் பண்ணுறது வந்து புரிஞ்சுக்கணும் அப்புறம் இன்னொன்று சொன்னால் கணக்கு முடிக்கிறது கணக்கு முடித்தல் இறைவன் சொல்லியே கணக்கு முடிக்கணும் நடைமுறையில் எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி யாரெல்லாம் இப்படி எல்லா விஷயங்களிலும் நடைமுறை வாழ்க்கையில் காயின வச்சா மூன்றினாலும் என்னை மனசா என்னையே சரணடைகிறார்களோ தே அவர்கள் ஏத்தாம் மாயாம் இந்த மாயினை தருத்தி கிடைக்கிறார்கள் அப்படின்னா இந்த மாயையினுடைய சிக்கலிலிருந்து வெளியில் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நல்ல ஸ்லோகம் பண்ணுறாரு இது இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பு வரும் என்ன அது பொருள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி நமாம் நமாம் துஷ்கிருத்தினோ துஷ்கிருத்தினோ சுருத்தினக சுஷ்டினக மூடாக மூடாக நமாம் நமாம் திருமதி பிரிவ துஷ்கிருத்தினக துஷ்கிருத்தினக மூடாக अपहृत अपहृत ज्ञानः ज्ञानः आसुरम् आसुरं भावं भावम् आश्रिताः आश्रिताः आसुरं भावम् आसुरं भावम् आश्रिताः आश्रिताः मायया मायया अपहृतज्ञानाः अपहृतज्ञानाः आसुरं भावम् आसुरं भावम् आश्रिताः ஆனாலும் என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி என்னை சரணடைந்தவர்கள் என்னை என்னையே பிடித்தவர்கள் என்னையே கத்தி என்றவர்கள் இந்த மாயையை வந்து தாண்டி விடுகிறார்கள் சுலபமாக ஆனால் அப்படின்னு போட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு வர்றார் ஆனால் ஆசுரம் நாலாவது நாலாவது பாதுகாப்பு வந்திருக்கிறார் ஆசுரம் பாவம் ஆஷ்ரிதாக ஆஷ்ரித என்றால் being resorted to they who are being to யாரெல்லாம் அதையே சரணடைந்தவர்களோ அவங்களுக்கு பேர் ஆசிரித்தர்கள் யாரெல்லாம் அதிலேயே மூழ்கி கிடைக்கிறார்களோ அதையே கத்தியனை ஏற்றவர்கள் ஆசிரித்தர்கள் இதுல இருந்து ஆசிரமம்லாம் வரும் அதை போய் கதின்னு எழுதிட்டு இருக்காங்க அது வந்து அடைக்கலம் ஏற்றுக்கொள்வதனால அது பேர் ஆசிரம் ஸோ இங்கே வந்து ஆசிரியத்தாகனா அடைக்கலமாக ஏற்றவர்கள் அதே முடிவென்று வாழ்பவர்கள் அதே புத்தியுடன் வாழ்பவர்கள் அல்லது அதிலேயே மூழ்கி கிடப்பவர்கள் இது நேர் மாறாத இப்போ சொன்னது நேர் மாறாதவங்க காட்டிட்டு இருக்கிறோம் எதை எதில் மூழ்கி கிடப்பவர்கள் பாவம் ஆசிரியத்தாக இந்த உணர்வில் மூழ்கி கிடப்பவர்கள் எந்த உணர்வில் மூழ்கி கிடப்பவர்கள் ஆசுரம் ஆசிரித்தார் ஆசுர பாவத்தில் மூழ்கி கிடப்பவர்கள் ஆசுரம்னா என்னது அசுரம் அப்படின்னா ஆ அசுரம் ஆசுரம் அசுரத்தில் நன்கு மூழ்கி கிடப்பவர்கள் ஆசுரர்கள் அசுரர்கள்னா என்ன அசுசு ரமத்தே இத்தி அசுரக அசுரகா அசுர்னா என்னன்னா லௌகீக சுகங்கள் அது இது அசு பாட்டு டான்ஸு தண்ணி மியூசிக் ஆடம்பர உடைகள் வண்டி வாகனங்கள் நகை நட்டுக்கள் ஆடம்பர உடைகள் பார்ட்டி நடத்துறது கோலாகலம் நடத்துறது இதுவே இதனையே வாழ்க்கையில் சுகம் வேற என்ன இருக்குது இதை விட்டுட்டு நீ எங்கேயோ அங்கே எங்கெல்லாம் இருக்க சம்பாதிச்சியா நல்ல ட்ரெஸ் போட்டியா நல்ல வீட்டில் குடியிருந்தியா நாலு பேர் மத்தியில் நல்லா கௌரவமாக போயிட்டு வந்தியா நிறைய நகை நட்டு வண்டி வாகனத்தோட நாலு பேர் பாராட்டு பார்த்தா உன்னை பார்த்தா அவங்க அப்படி பார்ப்போம் அந்த மாதிரி வாழ்ந்தியா முடிஞ்ச நாலு பேருக்கு தானம் பண்ணு அதனால அவங்களும் உன்னை பாராட்டுவாங்க அவங்களும் நல்லா இருக்கிறத பார்த்து நீ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் தான தர்மம் பண்ணிக்க நீ சந்தோஷமா இரு ஜாலியாக இருந்துட்டு போ அப்புறம் என்ன இதை விட்டுட்டு என்னமோ இறைவன் எங்கேயும் இருக்கிறாரு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்காரு உள்ளே இருக்கிறாரு வெளியில் இருக்கிறாரு ஏன் யார் யாருண்டா இருக்காரோ இல்லையோ அவர் இருந்து உனக்கு என்ன பிரயோஜனம் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு நம்ம பத்து ரூபா சம்பாதிச்சா நம்ம நல்லா இருக்கலாம் கஷ்டப்பட்டு சம்பாதி ஜாலியாக இருக்கும் எப்படிலாம் என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிக்கோ நீ என்னதான் நீ வந்து நல்லவனாக இருந்தாலும் நூறு வருஷம் டிக்கெட்டு தான் அப்புறம் நான் நல்லவனாக இருக்க போறேன்ட்டு ஏன் நீ போட்டுக்க அப்படி இருக்கு இப்படி இருக்கு நான் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அதெல்லாம் பிடிக்காது அதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன் சும்மா என்ஜாய் பண்ணேன் என்ஜாய் எவ்ரி இருக்கிற நூறு வருஷம் டிக்கெட்டை நல்லா தரவாக என்ஜாய் பண்ணிக்கோ ஏன் வந்து போவாங்க இதுதான் வாழ்க்கை நான் ஒன்றும் உன்னை பொய் சொல்ல சொல்லலை ஊரை ஏமாற்ற சொல்லலை கொள்ளையடின்னு சொல்லலை அதெல்லாம் பண்ண வேண்டாம் நேர்மையாக இருப்போம் நல்லா சம்பாதிப்போம் ஆனால் ஜாலியாக சந்தோஷமாக இரு என்னென்னலாம் என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சுட்டு வாழ்ந்துட்டு போவியா நீ சும்மா கடவுள் அது இது இதெல்லாம் வேண்டாத வேறு இவன் பேர் என்னன்னா அசுரன் பேர் அசுரனை கெட்டவன் நினைச்சிக்கக்கூடாது அசுரன் சமஸ்கிருத வார்த்தை வந்து கெட்டவன் அர்த்தம் கிடையாது இவனுக்கு பேர் தான் அசுரன் அசுர் தான் அவனுக்கு தெரியும் வேற ஒன்றும் தெரியாது அசுன்னா என்ன இந்த என்ஜாய்மெண்ட்ஸ் எந்த என்ஜாய்மெண்ட்ஸ் டைரக்ட் என்ஜாய்மெண்ட்ஸ் இந்த லௌகீக்கம் சுகங்கள் ஸ்தூல என்ஜாய்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன ஸ்தூலன்னா கிராஸ் லெவல் என்ஜாய்மெண்ட்ஸ் இதுதான் உனக்கு இந்த இதை சாப்பிட்றது தூங்குறது உடைகள் போதைப் பொருட்கள் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் வேற ஒன்றும் இதை தவிர நல்ல விஷயங்கள் அறிவுக்கு சுகம் மனசுக்கு சுகம் அப்படின்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உடல் சுகமே சுகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அசுரன் அந்த அசுரத்தில் தெளிவாக இருப்பவர் வெற்றிகரமாக இருப்பவர் பேர் ஆசுரன் ஆசுரத்தன்மை அசுரனுடைய சுபாவம் எசன்ஸ் கோர் அது பேர் ஆசுரம் தேவ தேவர்களின் பாவம் தன்மைக்கு பேர் தெய்வம் தேவர்களின் சுபாவம் தெய்வம் தெய்வீகம் அசுரர்களின் சுபாவம் ஆசுரம் அப்படி இந்த ஆசுர பாவனையிலேயே கத்தியாக மூழ்கி கிடப்பவர்கள் அவங்கதான் ஆசுரம் பாவம் ஆசிரி ஆசிரித்தாக்கா அசுர பாவத்தையே கத்தியாக கொண்டவர்கள் அப்படின்னு முன்னாடி சொன்னது ஈஸ்வர பாவனைக்கு விளப்பா விளக்காக எதிராக அதிலிருந்து தூரமாக இருப்பவர்கள் சம்பந்தப்படாமல் இருப்பவர்கள் ஆசுர பாவம் ஆசிரித்தார்கள் அல்லது அசுரர்கள் சுருக்கமாக சொல்ல போகலாம் இந்த அசுரர்களுக்கு ஆசுர பாவத்தில் இருப்பவர்களுக்கு வார்த்தை என்ன அசுரர்கள் சரிங்களா அதே போல ஈஸ்வர பாவன பாவனையில் மூழ்கியிருப்பவர்கள் பேர் என்ன ஐ ஐஸ்வர்யர்கள் அது இதுக்கு இன்னொரு வார்த்தை ரொம்ப பழைய புழக்கத்தில் இருந்த வார்த்தை இப்போ ப்ராக்டிஸில் இல்லை சுருக்கமான லோக்கல் வார்த்தை ஸ்லங்கு மாதிரி லோக்கல் வார்த்தை ஐஸ்வர்யம் ஐசியர்கள் ஏற்றவர்கள் ஐசியர்கள் ஐசியர் ஈஸ்வனுக்கு உரியவர்கள் ஐசியர்கள் அசுரத்தன்மை அடைந்தவர்கள் ஆசுரர்கள் என்கிற மாதிரி ஈஸ்வரத்தன்மையில் இருப்பவர்கள் ஐஷியர்கள் ஈ வந்து ஏன்னு மாறி ஏ வந்து ஐயின்னு மாறி விருத்தி அடைதல்னு சொல்றது சம்ஸ்கிருதம் அந்த விருத்தி அடைஞ்சா அதே போல சிவனுக்கு உரியவர்கள் சைவர்கள் சிவனை ஏற்றவர்கள் சைவர்கள் விஷ்ணுவை ஏற்றவர்கள் வைஷ்ணவர்கள் வி வையின்னு மாறுதா அது மாதிரி ஈ வந்து ஐயின் மரம் ஆ வந்து ஆணு அப்படி அசுரர்கள் ஆசுரர்கள் வருது அப்படி ஈஷனை ஏற்றவர்கள் ஐஷியர்கள் அந்த ஐசியங்கிறது தான் ஐசியர்கள்ங்கிறது தான் ஐசியா அப்படின்னு மாதிரி இன்னைக்கு ஏசியா அப்படின்னு மாதிரி ஏசியான்னு சொல்றது அது அது ஏன் இல்லை ஆக்சுவலாக அது ஐன்னு அது நம்ம தமிழ் ஏசியான்னு போட்டு விட்டாங்க அது ஐசியா ஐசியா அது ஏ அவங்க ஏஎஸ்ன்னு எழுதுனா கூட படிக்கும்போது ஐன்னு தான் படிப்பாங்க ஐசியா ஐசியா அப்படின்னா இந்த ஏசியா முழுக்கவே இந்த ஈஸ்வர பவனியோட தான் இருந்தாங்க உண்மையை சொல்ல போனால் ஏஷியாவிலே ஒரே கண்ட்ரியாக தான் இருந்தது கண்ட்ரினா நம்ம நாட்டு கண்ட்ரிங்கிற கணக்குப்படி இங்கே தேசம்னா வேற தான் வேற உலக நாடுகள்லாம் தேசமும் கவர்மெண்ட்டும் ஒன்று அரசும் ஒன்று இங்கே நம்ம நாட்டில் ஒரு சம்ஸ்கிருத வார்த்தையிலேயே சொல்லணும் நான் என்ன பாதி சம்ஸ்கிருதம் பாதி இங்கிலீஷாக போயிடுச்சு இங்கே தேசம் வேற அப்புறம் ராஜ்யம் வேற ராஜ்யங்கிறது கவர்மெண்ட் அந்த ராஜ்யத்தை ஆள்பவன் ராஜா அந்த செட்டப் வேற தேசம்ங்கிறது மிகப்பெரிய செட்டப் ஒரு தேசத்துக்குள்ள பல ராஜ்யம் இருக்கும் ஆனா தேசம் உண்டு ஏன்னா எல்லாரும் ஒரே திசையில் செல்பவர்கள் திசையில் செல்வது தேசம் அப்படின்ட்டு திஷ்னு மேற்சொல்லது தேசம்ங்கிற வார்த்தைக்கே பொருள் அருமையான பொருள் தேசம்னா கண்ட்ரி கிடையாது தான் என்னன்னா ஒரு லொக்காலிட்டி ஒரு வாழும் பகுதி ஒரு காலனி ஆனா தேசம்ங்கிறது என்னன்னா திசையை உடையது தேசம் ஏன்னா அந்த லொக்காலிட்டி அந்த காலனி முழுக்க முழுக்க சேர்ந்து ஒரு திசையில் செல்கிறது எந்த காலனி ஒரு திசையில் செல்கிறதோ அந்த காலனிக்கு பேர் ஒரு தேசம் ஏன்னா அது ஒரு திசை இருக்கு ஒரு லட்சியம் இருக்கு நான் இங்கே போக வேண்டும்னு அப்படி இந்த நாடு தேசம் ஏன்னா இந்த ஒட்டுமொத்த நாடு மோட்சத்தை லட்சியமாக உடையது அப்படி தான் இருந்தது சும்மா ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் காஷ்மீரில் போய் ஒருத்தட்ட கேட்கலாம் சார் நீங்கள் எல்லாம் வாழ்ந்து நீங்கள் கடைசியாக என்ன தான் சாதிக்க விரும்புறீங்கன்னு அவர் சொல்லுவார் வேற என்ன என்ன தான் மல்டி அடித்தாலும் கடைசியாக மோட்சம் தான் அப்படின்னு கன்னியாகுமரியில் வந்து அடுத்த நாளே கேட்கலாம் ஒருத்தட்ட சார் நீங்கள் இப்படிலாம் என்னென்னமோ பண்ணுறீங்க சரி நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க உங்கள் வாழ்க்கை கடைசி லட்சியம் நீங்கள் என்ன தான் வச்சுட்ருக்கீங்க கடைசியில் என்ன கடைசியில் அவன்கிட்ட போய் சேர்றது தான் மோக்ஷம் தான் எப்போ கொண்டு போவான்னு தெரியல காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க இங்க இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து அந்த பக்கம் பர்மா வரைக்கும் கேட்கலாம் எங்க வேணாலும் கேட்கலாம் ஏன் ஈவன் சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் ரஷ்யா ஜப்பான் வரைக்கும் சீனா திபத் எல்லாமே நீங்க எங்க போய் கேட்டாலும் எல்லாரும் சொல்றதும் ஒன்றே ஒன்று மோஷம் அவன் நடிகை சேர்தல் இந்த ஒரு கொள்கையில் யாருமே மாறி இருந்ததில்லை அதனால ஏசியர்கள் ஈஷனை கத்தியாக ஏற்றவர்கள் ஏசியர்கள் அதில் சாதனங்கள் இங்கே அதிகமாக கிடந்தது அதனால இவங்க பேர் பாரதிகள் அந்த ஏசியர்களுக்குள்ளே இவங்க கொஞ்சம் சப்ஜெக்டில் மாஸ்டர் இது ஹெட் குவார்டர் இவங்க இன்னும் பலசாலிகளாக இருக்கிறார்கள் ஞானத்தில் டூல்ஸ் அதிகமாக குஞ்சு கிடந்ததுனால ஏசியர்களில் இவங்க இன்னும் சிறப்பாக பாரதிகள் அதனால பாரதிகள் ஏசியர்கள் அந்த திசையில் உடையதாக இருந்ததுனால இது பேர் தேசம் எப்படி இந்த ஆசுரம் பாவம் ஆசிரித்தார்கள் ஆனால் இவர்கள் ஈசனை ஏற்கவில்லை ஈஸ்வரனை ஏற்கவில்லை அசுரராகவே வாழ்கிறார்கள் அசுரராகவே அந்த பாவத்திலேயே வாழ்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா மாயையா அபகிருத்த ஞானாக இந்த மாயையான்னா மாயையால் மாயான்னு சொன்னால் என்னென்ன மேலே இருக்கும் பார்த்துட்டோம் இந்த மூன்று குண குணங்களாலான இந்த சிருஷ்டியை செய்த சக்தியை மாய சக்தியை அந்த மாய சக்தியினால் அப்பகிருத்த ஞானாக ஹிருனா டு டேக் அவே ரிமூவ் செய்தல் அப்புறப்படுத்துதல் அது பேர் ஹிரு அப்படின்னு இந்த ஹிருங்கிறது தான் நமக்கு வந்து பிறகு ஹிருங்கிறது ஹர்ன்னு மாறும் இலக்கண விதினால அப்புறம் ஹர் கூட ஆண் விகுதி சேர்ந்ததுன்னா ஹரன்னு மாறும் ஈண்டு விதி விகுதி சேர்ந்தா ஹரின்னு மாறும் ஆக்சுவலாக வேர் சொல்லுது ஹிரு ஹிருன்னா நீக்குதல் அப்படின்ட்டு அர்த்தம் அப்போ ஹரன்னாலும் நீக்குபவன் ஹரின்னாலும் நீக்குபவன் அவர் ஹரன்னு சொன்னா சிவனுக்கு பட்ட பேர் ஆயிடுச்சு ஹரின்னு சொன்னா விஷ்ணுவுக்கு பட்ட பேர் ஆயிடுச்சு இவங்கெல்லாம் நீக்கிறவங்க என்னத்தை நீக்கிறவங்க அப்படின்னா பாப்பங்களை நீக்குபவர்கள் துயரங்களை நீக்குபவர்கள் அஞ்ஞானத்தை நீக்கு அதனால சம்சார பெருங்கடலில் இருந்து நம்மளை விளக்குபவர்கள் காப்பாற்றுபவர்கள் அதனால அவங்களுக்கு கரண் ஹரி அப்படின்லாம் பேர் எல்லாம் கிருங்கிற பேர் சொல்லிருந்து வருது கிருந்தா நீக்குதல் அப்படி கிருத்த ஞானாகா கிருத்தன்னா விளக்கப்பட்ட அப்பகிருத்த அப்படின்னா அப்பகரிக்கப்பட்ட இது தமிழ்ல இந்த வார்த்தை இருக்கு ஐயா அப்படின்னா பிடிக்கிட்டு போயிட்டான் ஆனால் அப்பகிரு போட்டால் என்ன அர்த்தம்னா ஏமாற்றி பிடுங்கிறது அர்த்தம் வஞ்சிக்கப்பட்ட ஏமாற்றுதலாக வஞ்சிக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட ஏமாற்றி பிடுங்கப்பட்டவர்கள் அது பேர் அப்பகிரு அப்பகிருத்த என்றால் எப்படி பிடுங்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் பிடுங்கப்பட்ட அப்பகிரிக்கப்பட்ட எதை பிடுங்கப்பட்டவர்கள் இவர்கள் அப்படின்னா ஞானாக ஞானம் பிடுங்கப்பட்டவர்கள் இவங்களிருந்து அறிவு பிடுங்கி எறியப்பட்டு விட்டது அறிவை பிடிக்கிட்டா மீறி எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னா என்ன அறிவற்றவர்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாரு இருந்த ஞானாகா ஞானம் நீக்கப்பட்டவர்கள் ஞானம் கிடைக்கப்படாதவர்கள் அப்படி சொல்லி அதுதான் உண்மை ஞானம் கிடைக்கப்படாதவர்கள்ங்கிறது உண்மை ஆனா இவர் என்னன்னா அதுதான் செருப்பாளர் அவங்கள நம்ம கிண்டல் பண்ணுறோம் திட்டுறோம்ல அதே மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி பாஷையில் அவர் பேசி திட்டிட்டு இருக்கார் அதாவது இந்த திட்டுறது என்னன்னா ஒரு கவலையில் ப்ளஸ் உரிமை திட்டுறது அவனுக்கு தான் ஞானம் பறிக்கப்பட்டவன் முடிவிக்கப்பட்டவன்கிற மாதிரி ஞானம் நீக்கப்பட்டவன் இப்படி அப்பகிருத்தை ஞானாக அப்படின்னு ரொம்ப செல்லமா கண்டிக்கிறார் ஹரிஹரன் அப்படின்னாலே வந்து நீக்கப்பட்டது நீக்குபவன் நீ ஹரிஹரன் நீக்குபவன் அப்ப எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லை ஆமா அஞ்ஞானத்தை நீக்குபவன் ஞானத்தை நீக்கிறவன் அவர் தானே வச்சுக்கலாம் நம்ம ஆர்டிகல்ல கூட இதெல்லாம் கூட ஒரு சப்ஜெக்டாக சேர்த்துக்கலாம் ஆமாம் வாரம் ஒரு நாலு ஒரு பேர் அது ஒரு பேர் போட்டு அதுக்கான ஃபுல் ரீசன் ஹரிஹரன் ஒரு உருவானது ஆமாம் ஹரிஹரன் அப்படின்னா நிறைய பேர் சொன்னீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹரிஹரன் கீதா நிறைய பேர் மாடசாமி சொன்னீங்களா மாடசாமி அதே மாதிரி சுவாமிஜி நிறைய சொல்லியிருக்காரு பேர் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் வந்து இதுலேயே வந்து கிருஷ்ணன் ஆமாம் அந்த மூன்றாவது நாள் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ஆர்டிகல் போட்டால் இல்லை இல்லை சார் அதான் நம்ம வெப்சைட் ஆர்டிகல் போடுறோம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து அவன் அட்ராக்ட் பண்றதுக்கு என்ன உடனே யாராவது எனக்கு பேருக்கு அவங்க சொல்லிட்டு ஞானம் ஒரு சின்ன போட்டோம்னா இதே மாதிரி எந்த சொல்லுன்னு வந்துச்சு போட்டோம்னா இந்த ரொம்ப நம்ம பேர் இவ்வளோ வறுமையை நீக்குபவன் துயரங்களை நீக்குபவன் நோய்களை நீக்க எல்லாத்தையும் நீக்கிறவர் அதனால அவருக்கு அது பேர் அப்படி கிருத்த அப்பகிருத்த ஞானம் பறிக்கப்பட்டவர்கள் இது எப்படி தமிழில் அழகா சொல்றது தெரியல ஆனால் அபகிருத்த ஞானம் இது போட்டிருக்க தப்பு ஆக்சுவலா அதாவது ஞானம் அபகரிக்கப்பட்டவன் அதாவது அறிவிழந்தவர்களும் அப்படின்னு சொல்றத விட இதில் வந்து படிச்சுட்டு வர்றவங்க இன்னும் அதை ஹர்ட் பண்ணும் ஸோ அவனை பிளே பண்ணுற மாதிரி அப்படி இல்லாமல் இது அறிவு கிடைக்க பெறாதவர்கள் அல்ல கிடைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் வாய்ப்பு பெறாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டவர்கள் மாயையா மாயைனா ஏன்னா சாஸ்திரம் போது ரொம்ப இதுதான் நம்ம சூக்மமான நம்ம ஒரு நாள் சர்ச்சை பண்ணிடுவோம் இது எப்பயுமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை பிளே பண்ணல பாருங்க இவர் மாயாவை பிளே பண்ணிட்டார் மாயையினால் மாயையா மாயாவினால் மாயா சக்தியால் அறிவு நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னா அவனுக்கு கூட இவர் வந்து அட்வொகேட் பண்றார் நீ தப்பு பண்றதுக்கு நீ காரணம் கிடையாது இந்த மாயா தான் <laughs> அப்படின்ட்டு இந்த மாயாவை பிளேம் பண்ணிடுறாரு குறை சொல்ற மாதிரி பேசிடுறாரு அதனால இவனுக்கு என்னன்னா இன்னும் ஞாபகம் கிடைக்கப்பெறாதவனாக இருக்கிறாங்க அப்படி மாயை நீக்குது ஞானி குரு ஞானத்தை கொடுக்குறாரு இவருக்கு மாயா கிடைச்சிருச்சு அது பிறவிலே எல்லாருக்கும் ஓசிலே கிடைச்சிருக்கு இன்னும் குரு கிடைக்கல அது பணம் இல்லையா இல்லை இன்னும் பணத்தை யூஸ் பண்ணலையா தெரியல இன்னும் குரு கிடைக்கல ஓசில கிடைச்ச மாயாவே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படி பணம் தான் புண்ணிய பணம் மாயை அவர் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாரு அவருக்கே உள்ள இதுதான் கிருஷ்ணருடைய ஒரு சுவை அது அவர் சொல்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அது படிக்கும்போது கேட்கும்போது நமக்கு ஒரு ரசிக்கிற மாதிரி அப்போ இருக்கு மாயையா அப்போ இருக்கிறத ஞானாக்கா மாயினால் அறிவு நீக்கப்பட்டவர்கள் மொட்டையடிக்கப்பட்டவர்கள்ங்கிற மாதிரி அறிவு நீக்கப்பட்டவர்கள் ஓகே ஸோ இந்த அறிவு நீக்கப்பட்டவர்கள் என்ன ஆகிறாங்க ஆசுரம் பாவம் ஆசிரித்தர்களாக மாறுகிறார் அசுரபாவமே கத்தின்னு ரெஃப்யூஜாக எடுத்துக்கிறாங்க அடைக்கலமாக பூந்துடுறாங்க சரி அப்படி பூந்தவர்கள் என்ன ஆகுறாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வரியா கஷ்டம்னா என்னன்னா சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா அவர் திட்டு திட்டு திட்டிட்டு இருக்காரு அதனால இவர்கள் என்ன பண்றாங்கன்னா என்ன பண்றாங்கன்னு சொல்ல வரல அவங்கள பத்தி இன்னும் ஒரு பட்டம் <laughs> மூடாகா மூடர்கள் சரியான மூடர்கள் சரியான முட்டாள் அறிவிழந்தவர்கள் சரியான மூடர்கள் அப்படின்னா என்னன்னா மூடர்னா என்னன்னா மூடப்பட்டவர்கள் மறைக்கப்பட்டவர்கள் ஸ்வரூப்பம் மறைக்கப்பட்டிருக்கிறது அறிவு வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் இங்கே இருக்கிறான் மூடங்கிற தமிழ் வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது ஆக்சுவலாக சம்ஸ்கிருத வார்த்தை மூலம் அப்படின்னா சூரியனை இந்த மேகங்கள் மறைப்பது நெருப்பை சாம்பல் மறைப்பது அதுக்கு பேர் தான் மூடர் மூடர்கள்னா அந்த அறிவு மூடப்பட்டு உள்ளவர்கள் எதனால் மாயையா இந்த மாயை என்ன பண்ணிச்சுன்னா உண்மையான அறிவை மூடி வச்சிருச்சு அதனால இதை வந்து அறிவு இழந்தவனை போல காட்சி அளிக்கிறான் உண்மையிலே அறிவு நீக்கப்படலை அறிவு இருக்கு அது மூடப்பட்டுள்ளது அதனால மூடர்களாக இருக்கிறார்கள் மூட அப்புறம் இவங்க எப்படி சார் இப்படி பிறந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுக்குறாரு துஷ்கிருத்தி நகை அப்படின்னு எல்லாம் துஷ்கிருத்தி நகை துஷ்கிருத்திகள் அப்படிங்கிறார் கிருத்தின்னா செய்து கிருன்னா செய்தல் கிரு டுடு அதில் இருந்தால் இது கரம்னு ஒன்று கிருங்கிறது கருன்னு ஆகி கருன்னா கரம்னு ஆகும் கரம்னா செய்வது அப்படி அப்படி கிருன்னா செய்தல் கிருத்தின்னா செய்யப்பட்டது நம்ம ஜெராக்ஸ் காப்பிக்கெல்லாம் பேர் கிருத்தி ஒரு கிருத்தி அதே போல் செய்யப்பட்டதா கிருத்தி நகர்னா செய்யப்பட்டவர்கள் சரியாக செய்யப்பட்டவர்கள் பேர் right made perfectly made without fault அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பேர் தான் கிருத்தி அதில் இருக்கிறது மாதிரி அப்படி நூற்றுக்கு நூறு ஜெராக்ஸ் சரியாக செய்யப்பட்டது துஷ்கிருத்தினா என்ன தவறாகவே செய்யப்பட்டது இவர்கள் தவறாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலை இவர்களே தவறாக பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன மால் ப்ராடக்ட் தவறாக பண்ணப்பட்டவர்கள் அதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் உற்பத்தி நடந்துகிட்டு இருக்கு அதில் ஒன்று ஒன்று தவறான ப்ராடக்டாக போயிடுது என்ன மால் ப்ராடக்ட் சார் ஏதோ ஒன்று மிஸ்டேக் ஆகிடுது அது பார்த்தா வாரண்டி இஷ்யூவில் ரிட்டர்ன் வந்துடுது இது தப்பாக போயிடுச்சு சார் அப்புறம் நம்ம அதை பொறுப்பு எடுத்துக்கிறோம் ஆமாம் ஆமாம் இது வந்து கம்பெனி தப்பு தான் சார் அப்படின்னு அது பேர் துஷ்கிருதி அது ஒரு பேக்கேஜ் தான் ஒரு பேக்கேஜ் தான் அதுவும் ஒரு பேக்கேஜ் தான் அதுவும் பேக்கேஜ் தான் ஆனால் இவர் வந்து அதை பண்ணி அதுதான் துஷ்கிருத்திகள் அப்படின்னா தவறான தப்பா தப்பா அந்த கூட்டத்தை அந்த கூட்டத்தில் வாங்கிட்டு வரும்போது யாராலும் என்ன விருப்பம் போடுறாங்க இந்த பேக்கேஜ் வாங்கினா மூட இருப்பாங்க இந்த கொண்டாட இருப்பாங்க அப்படிங்கிற இவன் தமிழ் இவன் எதுக்கு பிறந்தானே என்ன முள்ள திட்டுவாங்கல்ல அந்த மாதிரி தப்புக்கே பிறந்தவர்கள்ங்கிற மாதிரி இவன் என்ன இவன் பிறந்ததே த தப்புக்கு பிறந்திருக்கிறான் பிறந்ததே தப்பு தப்பு பிறந்ததே தப்புன்னு பிறந்த தப்பு சொல்ல அந்த செய்யப்பட்ட செட்டிங்ஸ்ல தப்பு நடந்தது இவன் பண்ணப்பட்ட செட்டிங்ஸே தப்பா போயிருக்கு அப்படிங்க அப்படி அவனுக்கு துஷ்குருதி துஷ்கிருதிகள் தவறாக தவறாக பிறந்தவர்கள்னு நம்ம வார்த்தையை வச்சுக்கிட்டு பொருளை செட் பண்ணலாம் அவர்கள் அப்படிப்பட்ட மூடர்கள் என்ன பண்றாங்கன்னா மாம் என்னை ந பிரபத்தியத்தே என்னை சரணடைவது இல்லை இதை சொல்ல வரதுக்கு தான் இத்தனை பேர் வச்சாங்க இந்த ந பிரபத்தியந்தேங்கிறதுக்குலாம் நம்ம முன்னாடி விளக்கம் பார்த்துட்டோம் பிரபத்தியந்தேன்னா நமக்கு தெரியும் சரண் அடைகிறார்கள் அப்படின்னா என்னன்னு தெரியும் நன்னா இல்லை இல்லைன்னு அதுவும் நிறைய முறை பயன்படுத்தியிருக்கோம் ந பிரபத்தியத்தே என்னை சரணடைவதில்லை இப்படி நடப்பவர்கள் என்னை சரணடைவதில்லை இவங்க தான் என்ன பண்றாங்க ஈஸ்வரனோட செட்டில் பண்ணாம எதுக்கு எடுத்தாலும் தன்னுடன் செட்டில் பண்ணிக்கிறாங்க என்னுடைய திறமையால் நான் உயர்ந்தேன் என்னுடைய இயலாமையில் நான் அவருடைய உதவியால் நான் உயர்ந்தேன் அவருடைய தரத்தால் நான் எழுதி போடுறேன் இப்படி வேற எங்கெங்கேயோ அட்டில் அக்கௌண்ட் செட்டில் பண்றாங்க தவிர என்னை பார்ப்பதில்லை என்னுடன் செட்டில் செய்வதில்லை என்னை நினைப்பதும் இல்லை இவர்கள்லாம் யாரு இந்த பட்ட ஆசுரம் பாவம் ஆசரித்தாகா அப்புறம் மாயையா அப்பகிருத்த ஞானாகா அப்புறம் மூடாகா அப்புறம் துஷ்கிருத்தினாக இவங்கெல்லாம் என்ன என்னன்னா பிரபத்தி பிரபத்தியத்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோபம் இல்லை அதனால இன்னொரு பேர் இருக்கிறாங்க நர அதமாக அதமாக என்னன்னா கீழானவர்கள் அதமன்னா கீழே அதனால தான் நம்ம இந்த வார்த்தை மூணாவது நிலையிலேயோ நாலாவது நிலையிலேயோ பார்த்துருக்கோம் இதில் பார்த்துருக்கோமே அதம கர்மம் உத்தம கர்மம் மத்தியம கர்மம் அதம கர்மங்கும் போது அதமன்னா விளக்கம் பார்த்துருக்கோம் கீழான அவங்க கத்தி அதோ கத்தி அப்படின்லாம் நம்ம பழக்கப்படுத்துகிறோம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அது அதோட கீழான அப்படின்னா அதோ கதி கீழான நிலை அதமன்னா கீழானவன் சரியான அதமன் அப்படின்னு கூட சொன்னாங்க திட்டத்துண்டு கிராமத்துலலாம் பார்த்துருக்கோம் அதமர்கள் அப்படின்னா கீழானது அப்படின்னா நர அதமாக நரன்னா மனிதன் மனிதர்களிலே கீழானவன் மனித சமுதாயத்திலே இவங்க தான் கீழானவன் ரொம்ப ரொம்ப இடியட் அப்படின்னு போட்டு விட்டார் ஒரே போட்டு நர அதமர்கள் மனிதர்களிலேயே கீழாண்டவன் எனக்கு என்ன என்னை சரணடையாதது சரணடையாதவன் என்னுடன் கணக்கை செட்டில் செய்யாதவன் எப்படி ஆசிர திட்டி முடிச்சிட்டாரு ஒரு சந்தோஷம் என்னன்னா இந்த சாப்டர்ல நம்ம இல்லாம அதான் இதெல்லாம் சொல்லும்போது நீங்க பார்க்கணும் வெளியில கொண்டு வந்துட்டு தான் சொல்லுவாங்க வெளியில கொண்டு வராம சொல்ல முடியாது ஏன் அவனையும் கஷ்டப்படுத்திருக்கேன் அப்புறம் இதெல்லாம் அவனை பார்த்து சொல்லக்கூடாது விட்டுட்டு போயிட்டு இருக்க வேண்டிய ஏன்னா சொன்னதான் புரியும் அவன்கிட்ட போய் புரியாது ஏன் குழப்பிட்டு அவன் கஷ்டத்துக்கு போக வேண்டியது அப்புறம் லேசாக சொல்லி பார்க்கலாம் இது வாப்பா இதுவும் நல்லா தான் இருக்கு இதுவும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் இதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டா அவன் நம்மளை திட்டிட்டு போயிடுவான் இது கொஞ்சம் டேஸ்ட் பாரு எல்லாத்தையும் தான் டேஸ்ட் பார்த்து இது கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க வந்தால் தான் பழச்சிப்பான் ಅವನು ಸೇರಲಿಲ್ಲ ಸುಲಭಕ್ಕೆ வரல என்ன வேண்டாம் ரொம்ப சுவை கூட இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவர் திட்டுறதுக்கும் கற்றுக்கணும் இவர்கிட்ட எப்படி திட்டுறாரு எப்போ திட்டுறாரு ஆனால் இதில் என்னென்னா பல இடங்களில் அர்ஜுனன் வந்து தடுமாறுனது இந்த இடம் ஸ்லிப் ஆகுதுன்னா அவங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் ஒன்றுமே சொல்லலை வாழ்க்கையில் அவர் இதெல்லாம் அப்போ என்னோட இந்த மாதிரி ஒரு ட்ரபிள் இருக்குது ஈஸ்வர பவனையில் தான் நீ இருக்கிற எனக்கு தெரியும் ஆனாலும் ஒரு சில இடங்களில் உன்னால் அதை செட்டில் பண்ண முடியல அப்படின்லாம் அவர் எங்கேயுமே சொல்லலை ஆனால் அதெல்லாம் அப்பப்போ எங்கேயாவது வந்துட்டு போயிட்டுருக்கு எல்லாத்தையுமே வர்றது போகிறது தான் ஆனால் அர்ஜுனன் மிக்க இந்த இடத்துல வந்துச்சு எல்லாருக்குமே அந்த இடத்துல பல குழப்பம் வந்துருக்கலாம் அர்ஜுனன் வந்து தயங்கமாக கேட்டார் கிருஷ்ணன் மீதி பேர் கேட்கல சில பேருக்கு வராமே இருந்திருக்கலாம் நமக்கு தெரியல அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அர்ஜுனனுக்கு தடுமாற்றம் வந்தது கேட்டார் அப்போ இந்த வாய்ப்பை பிடிச்சிக்கிட்டாரு பிடிச்சிக்கிட்டு இந்த எடுத்த உடனே சொல்லல எடுத்த உடனே அங்க வேற மாதிரி சொன்னாரு கிளைபியம் மாசு பங்கமா பார்த்தா அதுலயே வேற ஒன்றும் இல்லை அதுலயே எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு கேட்டு புரிஞ்சிக்காம வந்து புரிஞ்சிக்காம வந்து திரும்ப திரும்ப சந்தேகம் கேட்டுக்கிட்டே வந்ததுனால இப்ப இன்னொரு குடி பிடிச்சிக்கிட்டாரு பிடிச்சிக்கிட்டு யாரையும் கேட்டுற மாதிரி பேசிட்டாரு அல்ல யாரையும் திட்டுறாருன்னு வச்சுக்கலாம் இல்லை யாரையும் திட்டுற மாதிரி இவருக்கு லேசாக ஒரு பஞ்சு வைக்கிறாருன்னு வச்சுக்கலாம் திடீர் ஏதோ பேசுகிறாரு அவர் ஓகே படிச்சுடலாம் பொருள் என்ன மாயினால் மாயினால் ஞானம் அபகரிக்கப்பட்டவர்களும் அபகரிக்கப்பட்டவர்களும் இந்த இடத்துலலாம் கா போடக்கூடாது காதம் போடக்கூடாது அபகரிக்கப்பட்ட ஹரி கரெக்ட் அபகரிக்கப்பட்ட ஹரின்னா தான் நீக்குதல் அபகரிக்கப்பட்டவர்களும் அபகரிக்கப்பட்டவர்களும் அதாவது அறிவிடவர்களும் அதான் நம்ம ஆட்களுக்கெல்லாம் இதை போட்டால் தான் திருப்தியாகும் இல்லைன்னா இவங்களுக்கு கூடாது அசுரத்தன்மையை கை கொண்டவர்களும் கை கொண்டவர்களும் மனிதர்கள் தாழ்ந்தவர்களும் தாழ்ந்தவர்களும் இழிவான இழிவான செயல்களை செயல்களை புரிகின்றவர்களுமான புரிகின்றவர்களுமான அறிவில் அறிவெளிகள் என்னை என்னை வழிபடுவதில்லை வழிபடுவதில்லை அதாவது அதாவது அடைய வேண்டிய அடைய வேண்டிய மேலான மேலாக கதியாக கதியாக என்னை கொள்வதில்லை என்னை கொள்வதில்லை என்னை இருப்பதில்லை இதுவே அவங்களுக்கு கதின்னு யார் சொல்றது இல்லை நாங்களா கதின்னு தான் சொல்றேன் என்னையே கதியாக கிடைக்கும் வார்த்தைகள் சமஸ்கிருதம் இல்லை அது கதி தான் கரெக்ட் கதி தான் யாருமே வந்து கதின்னு சொல்றது இல்லை படிக்கிறது இல்லை கத்தின்னு படிக்கிறது படிக்கல கதின்னு தான் படிக்கிறாங்க தான் படிப்பாங்க ஏன்னா முதல் எழுத்து அவங்க அது இன்னும் பல ரூல் இருக்கு தமிழில் அடுத்த எழுத்து தா வர்றதுனால தா வந்து என்னமோ விளக்கம் சொல்கிறாங்க அடுத்தடுத்து தா தான் அது வந்து கார்டு தான் படிக்கணும் அப்படின்னு விளக்கம் சொல்கிறாங்க ஆனால் இந்த விளக்கங்கள்லாம் ஃபிட்டாக இருக்குல்ல அது ஒன்று விதி விளக்கம் இருக்கு கத்தின்னு சொல் சொல்கிறாங்க எல்லாருமே ஏன்னா சமஸ்கிருத வார்த்தைங்கிறது ஒரு காரணம் சமஸ்கிருத வார்த்தை தான் கத்தி அங்கே சரியான உச்சரிப்பு கத்தி அப்படியே இங்கே வந்துருச்சு இப்போ கண்ணன்கிற வார்த்தையில முதல்ல கா போட்டால் காண்டு தான் படிக்கிறாங்க காந்தி படிக்கிறது இல்லை காந்தின்னு படிக்கிறாங்க காந்தி அவங்க காந்தின்னு படிச்சிடுறோம் பழக்கத்தில் அப்படிங்கிறது பழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லை பழக்கம்னா யாரோ சொல்லி தான் நம்ம சொல்லி தான் நமக்கு சொல்லி தான் நமக்கு ஞாபகம் வருது பட் அந்த இடத்துல ஏன் அந்த இலக்கணம் என்னவே சொல்லல யாரும் அதை இப்போ கவிதைன்னு வரும்போது காதம் படிக்கணும் கவிதைன்னு படிக்கிறது இல்லையா கவிதைன்னு அது சிரிப்பாங்க கவிதைன்னு தான் படிக்கிறாங்க ஏன்னா சொல்லி சொல்லி அதான் கேட்டுக்கணும் அக்கறை சொல்லி அவங்க கேட்டுருக்காங்க பட் ஏதோ ஒரு விதி இருக்குது ஏதோ ஒரு விதி இருக்கு சுலகுமரி நமாம் நமாம் துஷ்கிருத்தினோ துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்தியந்தே பிரபத்தியந்தே நமாக இதில் பார்க்கணும் நான் முன்னாடியே போட்டார் கிடையவே கிடையாது இவன்ட்டு முதல்லயே வச்சுட்டார் ரொம்ப ஜாக்கிரதை <laughs> அதுலயும் அவர் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறார் மாயையா மாயையா அபஸ்தஞானஹ ஆசுரம் பாவம் ஆசுரம் பாவம் ஆசிரிதாக ஆசிரியாக பெற்ற கல்வி சாஸ்திரம் என்னும் தர்க்க சாஸ்திரம் கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் சாஸ்திரத்தை என்றும் நான் கைவிடாது இருப்பேன் ஒரு வார்த்தை இருந்தால் ரொம்ப தான் ஆழமாக போயிட்டுருக்கேன் இதெல்லாம் கூட இதெல்லாம் ஒரு பொருளை போடுறேன் இன்றைய வார்த்தை அவ்வளோ அப்படின்னு போட்டு இதை தோன்றிய விதம் எப்படி இருக்கு வார்த்தை தோன்றியது அது அது உண்மையான பொருள் என்ன அப்போ அந்த வார்த்தையோட பொருள் புரிஞ்சிச்சுன்னா அதை உபயோகப்படுத்தும் போது அவன் நல்லா போகும் ஆமாம் வார்த்தை வந்த விதம்னு கூட போயிருக்காங்க வார்த்தை வந்த விதம் ஒரு பேர் கூப்பிட்டு நான் நமக்கு இருக்கிற ஆசைக்கு இன்னும் ஒரு பத்து தலைமுறை எடுத்து இந்த சேவையே பண்ணிட்டு போது அவங்களால செய்ய நினைக்கிறதெல்லாம் செய்யணும்னு நூறு வருஷம் பார்த்தேன் இல்லை பண்ணுவேன் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு